ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டு தன் சிறிய தந்தை மாலிக் ரதி அல்லாஹும் அவர்கள் கூறியதாக கூறுகிறார்கள் அஹ்லாக்கி வல் அமாலி வல் அஹ்வாயி என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் திருமிதி மூன்று ஐந்து ஒன்பது ஒன்று இது ஹசன் என திருமதி இமாம் கூறுகிறார்கள் துவாவின் பொருள் இறைவா தீய குணங்கள் தீய செயல்கள் தீய ஆசைகள் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன்